وعلى من اهتدى بهديهم واستنى بسنتهم وسار على نهجهم ودعا بدعوتهم الى يوم الدين اما بعد கண்ணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே சென்ற வாரம் அல் ஃபாத்திஹா முழுமையாக முடிந்தது அலமதுல்லா அதனுடைய சுருக்கத்தை பார்த்துவிட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய அத்தியாயம் அது பகரா என்ற அத்தியாயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் குரானுடைய ஒட்டுமொத்த குரானுடைய மதன் அதாவது சுருக்கம் இந்த சூரத்துல் ஃபாத்தியா என்பதை நாம் ஏற்கனவே அறிந்தோம் இந்த சுருக்கத்தின் விரிவாக்கம் தான் முழு குரான் எனவேதான் தான் அல்லாம் முதன்மையாக திருக்குறானின் ஆரம்பத்திலே சுரத்து ஃபாத்தியாவை வைத்திருக்கிறார் அதில் முதன் முதலாக அல்ஹம்து ஹந்து சனா புகழ் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று ஒரு அடியான் முழங்குவது தன்னுடைய தரப்பிலிருந்து எப்ரார் என்று சொல்லக்கூடிய ஒப்புதல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவன் கொடுக்கிறான் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஏராளமான அருள்படைகள் அதை இன்னவென்று வரையறுக்க முடியாத அளவிற்கு நிறைய வெளிப்படையான அந்தரங்கமான மறைமுகமான அறுப்படைகள் இறைவனுடைய அறுப்படைகளை ஒவ்வொரு படைப்பினம் மனிதன் மாத்திரமல்ல ஒவ்வொரு படைப்பினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அதில் உயர்ந்த மனிதனாக உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனிதன் அண்ணாவை புகழும் பொழுது அது ஒரு மகத்துவத்தை பெறுகிறது ஏனென்று சொன்னால் மனிதன் முக்கல்லம் இறைவனுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அவன் இறைவனின் புறத்திலிருந்து அவனுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அவன் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கையில் இறைவனுக்கும் மத்தியில் இறைவனுக்கு முன்னால் தன்னை முழுக்க சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ஹம்து என்ற ஒரு அடியான் ஒரு மனிதன் அல்லாஹை புகழும் பொழுது அவன் என்னென்ன நியமத்துகளை அனுபவிக்கிறானோ அந்த நியமத்துகளுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த வார்த்தை கூறுகிறான் அதே நேரத்தில் அந்த ஹம்துடைய இக்ரா அதாவது அல்லாஹ் ஒருவன் தான் புகழுக்குரியவன் என்று சொல்லாமல் சொல்லி அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற ஒரு சூட்சுமத்தையும் அவன் அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறான் இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன் எவன் புகழுக்குரியவனோ அவன் தான் வணக்கத்திற்குரியவன் ஏனென்று சொன்னால் அவன் தான் ரப்பு எல்லா படைப்பணங்களையும் பரிபாலிக்கக்கூடியவன் அவன் தான் இது நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகமாக இருந்தாலும் சரி நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஏனைய பல உலகங்களாக இருந்தாலும் சரி அனைத்து உலகங்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் அதன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை தர்பியல் செய்யக்கூடிய முழுமையான பொறுப்பு வகிக்கக்கூடியவன் ரப்புல் எனவே அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் எல்லா புகழும் அவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்ற அந்த என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த தர்பியத்துடைய தன்மை நிர்வகிக்கும் தன்மை அந்த நிர்வாக திறமையில் இருக்கக்கூடிய நளினம் மென்மை மிருதுத்தன்மை இது இதையெல்லாம் நாம் ஒப்புக்கொள்கிறோம் ரஹ்மான் ரஹீம் அந்த அபுல் அருளாளன் அளவற்ற அருளாளன் நிகரற்றான் குறைவான் உலகத்தில் எல்லா படைப்பினங்களுக்கும் கிருமி செய்யக்கூடியவன் மறு உலகத்தில் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஏனைய நல்லடியார்களுக்கு கிருமி செய்யக்கூடியவன் என்ற அடிப்படையில் அர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையிலே அந்த தாரிஃப் அடங்கியிருக்கிறது இருக்கிறது யௌமித்தி அத்தோடு இல்லாமல் அவன் நாளைய மறு உலகத்தின் அதிபதி நாளைய மறு உலகத்தின் மறுமை நாளின் அதிபதியாக அவன் தான் திறங்குகிறான் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அடியான் புறத்திலிருந்து ஒரு எதிராக இந்த அலகத்திலே அல்லா கெட்ட கெட்டசானோதாரா மனிதர்களுக்கு கற்றுத்தருகிறான் இதன் மூலமாக இறைவனை பாராட்டுவது இறைவனை புகழ்வது என்பது மனிதர்களுக்கு தெரியாது அல்லாஹை எப்படி பாராட்ட வேண்டும் எப்படி புகழ வேண்டும் என்ற வரையறை ஒரு கட்டுப்பாடு என்பது மனிதர்களுக்காக விளங்காது எனவே அல்லாஹ் ஜெல்லசானவதாலா இறைவனோடு நாம் எப்படி நெருங்க வேண்டும் என்ற ஒரு முறையை இந்த சுரத்து பார்க்கிற ஆரம்பத்திலே நமக்கு கற்றுத்தருகிறார் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் பொழுது அவனிடம் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது முதன் முதலாக அவனை புகழ வேண்டும் அந்த புகழுக்குரிய வார்த்தையையும் இறைவனை தேர்ந்தெடுத்து இப்படி புகழ வேண்டும் என்று கூறியிருக்கிறான் எனவேதான் பெருமானா சதாசம் அவர்கள் துவா செய்யும் பொழுது அல்லாஹும் லாவும் ஸ்ரீ சனாவன் அழைக்க அந்த கமா அஸ்மை தாலா நப்சை யாரா நான் உன்னை முழுமையாக புகழ முடியாது எப்படி உன்னை புகழ வேண்டுமோ அப்படி என்னால் முழுமையாக புகழ முடியாது நீ எவ்வாறு உன்னை புகழ்ந்திருக்கிறாயோ அது போல நீ இருக்கிறாய் என்று பெருமநாசதாசன் துவாவிலே பிரார்த்தனை சொன்னார் நீ என்ன ஒரு அம்சத்திலே என்ன ஒரு அந்தஸ்திலே என்ன ஒரு உயர்ந்த மகோன்னத நிலையில் இருக்கிறாயோ அவ்வாறே இருக்கிறாய் அது எப்படி என்று எங்களால் வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாது வரையறுத்து சொல்ல முடியாது உன்னுடைய புகழ் வார்த்தைகளை எங்களால் விவரிக்க முடியாது என்று பெருமானார் சதாரிசனம் அவர்களே சரணடைந்து கொண்டார் எனவே அந்த என்ன சமத்தாரா தன் புறத்திலிருந்து அந்த ஹந்துடைய வார்த்தைகளை தனக்கு தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தலா கற்றுத் தந்திருக்கின்றார் ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயி ஐயாக்க நாபுது இந்த இரண்டும் இந்த இரண்டு வாக்கியங்களும் ஒட்டுமொத்த சூரத்துல் ஃபாக்கியாவுடைய குலாசா சூரத்தில் என்று சொல்லப்படுகிறது இபாதத் இவ்வளவு தன்மைகளும் இவ்வளவு பேர் அருமைகளையும் வாய்க்கப்பெற்ற ஓர் இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன் எனவே யாரெல்லாம் நான் உங்களை நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் வையா கனஸ்தாயி உன்னிடமே உதவி தருகிறோம் ஐபாதத்துடைய ஐபாதத் நாம் உன்னையே வணங்குகிறோம் அதாவது தன்னுடைய அப்தியத்தை ஒரு மனிதர் வெளிப்படுத்துகிறான் நாங்கள் அப்துதான் நீ மபூத் நீ வணக்கத்திற்குரியவன் நாங்கள் உன்னுடைய அடிமைகள் இந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்டை அவன் ஒப்படைத்ததற்கு பின்பு இரண்டாவது வையாக நஸ்தாயி என்ற வார்த்தையில் எங்களுடைய குதிரத் எதுவுமே கிடையாது எங்களுக்கு என்று எந்த சக்தியும் கிடையாது நாங்கள் இயலாமல் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் எதுவும் எதையுமே எங்களால் செய்ய முடியாது என்று தங்களுடைய அதிசை முழுமையாக ஒப்படைக்கிறார் வெளிப்படுத்தினார் இது விவாதத்துடைய தகுதி லாயக அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரிய அந்த தன்மை படைத்தவன் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் அதே நேரத்திலே நாங்கள் மனிதர்கள் படைப்பினங்கள் உன்னுடைய தேவை இல்லாமல் உன்னுடைய நீ எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற அந்த அஜிஸ் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வித்யாக நஸ்தாயில் இருக்கிறது அதில் இஸ்தியானத் என்ற விஷயங்களை நாம் நிறைய பார்த்தோம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹை தான் தாதிரை முத்தரப் என்று கருதி முக்தாரே முத்தரப் தாதிரை அதாவது முழு முழு அதிகாரம் படைத்தவன் தான் அனைத்து அதிகாரங்களையும் தன்னகத்தை கொண்டவன் அவன் அந்த முழு அதிகாரத்தையும் அவனிடம் இருப்பதாக நம்புவதுதான் இந்தியா கலஸ்தாய் இருக்கிறது அந்த முழு அதிகாரத்தில் ஒரு சில பகுதிகளை அல்லாஹ் சில நபிமார்களுக்கு சில ரசூல்மார்களுக்கு சில மலக்குமார்களுக்கு கொடுத்து விட்டான் எனவே அதை அவர்களிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டால் போதும் என்று நினைத்தால் அதுவும் இந்த இயாக நஸ்தருக்கு மாறு மாறு செய்யக்கூடிய விஷயமாகும் எனவே அல்லாஹ் ஒருவரிடம்தான் உதவி கோர வேண்டும் உட உலகத்திலே வெளிப்படையான சில விஷயங்களுக்காக உதவி தேடிக் கொள்வது என்பது அது வேறு இவரால் இந்த காரியம் முடியும் அவரால் அந்த காரியம் முடியும் என்பதை இறைவன் அவருக்கு அவருக்கு கொடுத்த அந்த சக்தியின் அடிப்படையில் தான் ஒழிய மொத்த அதிகாரம் அவரிடம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாம் மற்றவர்கள் ஒரு மாத்திரை சாப்பிடுகின்றோம் என்று சொன்னால் டேப்லெட் சாப்பிடுகிறோம் இந்த நோய்க்கு இதை மருந்தாக டாக்டர் சிபாரிசு செய்து அந்த மருந்தை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அந்த மருந்து மாத்திரமே நமக்கு சிபாவை தரும் இதுதான் சாஃபி இதுதான் சிபா தரக்கூடிய நோய் நிவாரணி என்று முழு குதிரத்தையும் முழு எத்தையாரையும் அந்த மருந்துக்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் இது வரும் ஆனால் அதே நேரத்தில் பெருமானா சதாயம் அவர்கள் மருந்து எடுக்காமல் இல்லை மருந்தை எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை உலக ரீதியாக நோய் வரும் பொழுது மருத்துவம் செய்வதை சுண்ணத்தை நபியாக இருக்கிறது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வது தன்னுடைய உடலில் ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டால் அதை நீக்குவது என்பது ஒரு முதன்மையான கடமை ஆனால் அதே நேரத்தில் அந்த மாத்திரையிலோ மருந்திலோ சபம் என்றால் ஒன்று சிவா நோய் நிவாரணம் கிடைக்கலாம் இறைவன் அதனோடு தன்னுடைய நாட்டத்தை இணைத்தால்தான் நமக்கு சிவா கிடைக்கும் எனவே நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய முழு அதிகாரம் அல்லாவிடம் உள்ளது அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தெல்லசாமத்தாரா நினைத்தால் இந்த மாத்திரையின் மூலமாக நம்ம குணப்படுத்தலாம் எனவே அந்த மாத்திரை அந்த அளவுக்கு தான் வைக்க வேண்டுமே ஒழிய அந்த மாத்திரையின் மீது தான் ஈமான் கொள்வது அதுதான் நமக்கு நோய் வாரம் தரும் என்று நம்புவது இது யாருன்னா உன்னிடமே உதவி தெரிகிறோம் என்ற அந்த அகீதா அந்த கொள்கைக்கு மாற்றமாக அதே போலத்தான் மற்ற விஷயங்களிலும் ஈயாக நஸ்தாயின் யாருன்னா உன்னிடமே உதவி தெரிகிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அதிகாரம் அவனுக்குள் அவனிடத்திலே இருக்கிறது அந்த அதிகாரம் படைத்த யாரும் இந்த உலகத்தில் அவனை தவிர கிடையாது எனவே யாருன்னா எந்த ஒரு உதவியை உன்னிடம் நாங்கள் கோர வேண்டுமோ உண்மையான உதவியை அந்த உதவி உன்னிடத்திலிருந்து தான் நாங்கள் பெற முடியும் அந்த உதவி முதன்மையான உதவி என்னவென்று சொன்னால் சிராத்தை முஸ்தலிமுடைய நேர்வழி காட்டுதல் என்பது எகிதன சிராத்த முஸ்தலி உலகத்தில் அல்லாஹிடம் நாம் உதவி தேடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் ஒழுங்குபடுத்து நம்முடைய செல்வ செழிப்பை அதிகமாக்க நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக்கி கொடு உலக ரீதியான வாழ்க்கை இதெல்லாம் நிறைய இருந்தும் அல்லது ஆகரத்திலே சுவர்க்கத்தை கொடு உன்னுடைய தீதாரை கொடு மறுமையிலே ரசூலுல்லாஹி சதாசனுடைய பொறுப்பு என்று சொல்லக்கூடிய அவனுடைய நெருக்கத்தை என்றெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜெல்லசானத்தாலா மனிதர்கள் தன்னுடைய படைப்பினங்கள் தன்னிடம் எந்த உதவியை முதன்மையாக கோர வேண்டும் என்ற வரையறையை நிர்ணயிக்கின்றார் அது என்ன சிராதி முஸ்தலை நேரான வழியை இறைவன் கேளுங்கள் அதை கேட்பதற்குண்டான வாசகத்தையும் அவனே நமக்கு சொல்லி தருகிறார் எகுதினா அஸ்ராத் முஸ்தகீம் யாரா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக அந்த சிராத்து புஸ்தகம் என்ன சிராத் அல்லதீனா நாத்தாலேயும் அது குரானுடைய வழி ரசூலுடைய வழி என்ற சுருக்கமான வார்த்தைகளில் சொல்லாமல் சிராத் அல்லதீனா தலையும் யாரா அந்த பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ யாருக்கு அருள்பாலி இருக்கிறாயோ நீ யாருக்கெல்லாம் ஞானத்துகளை வழங்கி இருக்கிறாயோ அப்படிப்பட்ட நன்றியாக நபிமார்கள் சித்தீகங்கள் சுகதாக்கள் சாதனைகள் இந்த நான்கு தரப்பின மக்களுக்கு என்ன ஒரு நியமத்தை நீ வழங்கினாயோ இப்படிப்பட்ட அடியார்களுடைய பாதையை எங்களை செலுத்துவாயாக என்று அல்லாஹ் என்ன சொன்னதாலா அந்த பாதையின் அடையாளம் அல்லது முகவரியை இந்த விஜாதம் இந்த இந்த நபர்களிடம் சென்று நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் இவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே ரசோமார்கள் நபிமார்கள் சித்திகீங்கள் சுகதாக்கள் சாலைகள் இவர்கள் எந்த ராஜபாட்டையில் நடந்து சென்றார்களோ அதில் சென்றால்தான் சிராத்தி புத்தகம் கிடைக்கும் மொத்த புராணம் சிராத்தி புத்தகம் தான் ரசூனுடைய பெருமானார் சல்லாசனுடைய அனைத்து சுண்ணத்துகளும் சிராத்தி புத்தகம் தான் ஆனால் குரான் இறங்கிய குரானுடைய அந்த வரிகளை எல்லோரும் புரிய முடியாது சுலபமாக ஈஸியான முறையிலே அனைவரும் அதை புரிய முடியாது அதற்கு தவீர் தேவை தஸ்ரீம் தேவை அதை தஃபீம் என்று சொல்லுகிற விளக்க வேண்டிய அவசியம் உள்ளது வெறும் கிதாபை மாத்திரம் அல்லாஹ் இறக்கியிருந்தால் குஃபார் முஸ்லிம்கள் அதைத்தான் சொன்னார்கள் ரசூலே எங்களுடைய கண்களுக்கு முன்னால் கிதாப் இறங்க நாங்கள் பார்க்க வேண்டும் கிதாப நக்ராவு நாங்கள் நேரடியாக அந்த கிதாபை படிக்க வேண்டும் கிதாப் மேலிருந்து வானத்தில் இறங்குவதாக நாங்கள் தன்னால் காண வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த அந்த அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்று சொன்னால் வெறும் வேதம் மாத்திரம் அவர்களை வழிகெடுக்க தான் செய்யும் அதில் பல்வேறு இன்றும் நிறைய பேர் அகலே குரான் என்ற ஒரு குரூப் ஒரு பிரிவில் இருக்கிறார்கள் குரானை மாத்திரமே நாங்கள் நம்புவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் குரான் தான் பிரதானமானது ஹதீஸ் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்று சொன்னால் ஹதீஸ் பல வருடங்களுக்கு பின்பு கோர்வை செய்யப்பட்டது அது குரானோடு இணைக்க முடியாது குரானில் என்ன வருகிறதோ அதைத்தான் நாங்கள் நம்புவோம் என்று சொல்லி அது ஒரு வடிவரை ஒரு கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே குரானை வெறும் வேதத்தை மாத்திரம் அல்லாஹ் இறக்கியிருந்தால் ரசூலுடைய நபியுடைய தேவையே இல்லை நபி ரசூலைத்தான் அல்லாஹ் முதல் அனுப்பினான் அதற்கு பின்புதான் வேதங்கள் வந்தது எனவே அந்த வேதத்தை பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி காண்பிக்கக்கூடிய பொறுப்பு நபிக்கும் ரசூலுக்கும் நபிமார்கள் ரசூல்மாராக தான் செய்கிறார்கள் பிராக்டிக்கலாக அந்த வேதத்தில் அந்த கிதாபில் இறைவனுடைய வாக்கியங்களை வாழ்க்கையாக அவர்கள் மாற்றி காட்டினார்கள் அப்பொழுதுதான் நமக்கு தெரிய வந்தது இப்படியும் வாழ முடியும் இதுதான் குரானுடைய வாழ்க்கை என்ற ஒரு பிராக்டிக்கல் லைஃப் அவர்கள் வாழ்ந்து காட்டினதனால் தான் நாம் அவரை பின்பற்ற முடியும் இல்லாமல் பின்பற்ற முடியாது எனவே ஃபசல்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் மனிதர்களுடைய இதாயத்திற்கு இரண்டு வழிகளை தேர்ந்தெடுக்கலாம் ஒன்று கிதாபுல்லா இன்னொன்று ரிஜாவுல்லா அல் அல்லாஹுடைய வேதம் அதே நேரத்தில் ரிஜாவுல்லா அல்லாஹுடைய நபர்கள் அல்லாஹின் அடியா நல்லடியார்கள் இந்த இரண்டுமே மனிதர்களை நல்வழிப்படுத்தக்கூடியது இந்த இரண்டு ஒன்று இல்லாவிட்டாலும் அனைத்தும் கேள்வியாகணும் வெறும் ரசூல் மாத்திரம் இருந்தால் ரசூல் என்பவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரமே இருக்கக்கூடியவன் அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் அவன் சென்று விடுவான் கதுகாரன் முன்பவர்கள் ரசூல் இந்த ரசூலுக்கு முன்பும் பல ரசூல்மார்கள் இருந்தார்கள் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் இந்த ரசூலும் இன்னக்கம் மைக்கி தொடும் நீங்களும் மௌத்தாகக்கூடியவர்கள் தான் என்று அல்லா தலா சொன்னான் அதற்கு பின்பு வரக்கூடிய கியாமத் வரை வர இருக்கக்கூடிய மனித இனத்திற்கு இதாய யார் தருவது எனவே கிதாபுல்லா கடைசி வரை இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அல்லாஹ் திட்ட சமத்தான கிதாபுல்லா கொடுத்தான் அதே நேரத்திலே ரசூல் என்ற அந்த நபியோடு சேர்த்து சித்திக் சுமதா சாலை என்ற மூன்று நபர்களை அல்லாஹ் தன் அடையாளப்படுத்தி இவர்கள் கியாமத் வரை இருந்து கொண்டே இருப்பார்கள் இந்த உலகத்தில் நபிமார்கள் சென்று விட்டாலும் கூட சித்தீர்கள் அந்த நபியை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் அதற்கு பின்பு சுகதாக்கள் தன் உயிரை துச்சமாக மதித்து போர்க்களத்திலே ஈடுபடுத்தி தங்களை தன்னுடைய உயிரை நீக்கக்கூடிய சுகதாக்கள் சுகதாக்களிலே இரண்டு விதமான கருத்து ஒன்று அடிப்படையான சுகதாக்கள் யாருக்கு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹுடைய வார்த்தையை அல்லாஹுடைய கனிமாவை மேலோங்க வைப்பதற்காக வேண்டி உலகத்திலே குஃபான்களோடு முஜா முஜாஹிதீன்களாக ஜிஹாத் செய்யக்கூடியவர்கள் ஜிஹாத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் முயற்சி செய்வது என்ற கடுமையாக முயற்சி செய்வது அது தீயினை கட்டி காக்க வேண்டும் என்று கடுமையான குழப்பங்கள் நிறைந்த சூழலில் மக்களுக்கு மத்தியில் நல்லுபதேசங்களையும் குரானுடைய விஷயங்களையும் நபிய நபிய சந்தாரசனுடைய போதனைகளையும் எடுத்து வைப்பது இது ஒரு பெரிய எழுத்து மூலமாகவோ பிரச்சாரங்களின் மூலமாகவோ அல்லது தங்களுடைய நற்குணங்களின் மூலமாகவோ இதை மக்களுக்கு எடுத்து இயம்புவது என்பது எதுவும் பெரிய ஜிஹாத் இப்படிப்பட்ட நபர்கள் கியாமத் வரை இருக்க வேண்டிய வரும் அல்லா தாலா இப்படிப்பட்ட நபர்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் அதே போல சாதகங்கள் ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்கள் குரானுடைய சட்டங்களை மதித்து நடக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட நபர்களை பார்த்துத்தான் நாம் நம்முடைய நேரான வழியை கண்டுபிடிக்க முடியும் என்று அல்லாஹ் தலா குரானை கூறுகிறான் அத்தோடு இருக்காமல் வெறும் இந்த நபர்களுடைய பாதையை காண்பி என்று சொல்லாமல் அல்லாஹ் தெல்லசானவத்தாரா இன்னும் அதை தெளிவுபடுத்துகிறான் எதிர்மறையான ஒரு விஷயத்தை கொண்டு எதிர்மறையான விஷயம் என்ன என்னவென்று சொன்னால் கைரின் மக்கூர் யாரின் மீது உன்னுடைய கோபம் ஏற்பட்டதோ அவருடைய பாதை அல்ல யாருடைய யாரின் மீது இறைவனுடைய சாபம் அல்லாஹனுடைய லானத்து ஏற்பட்டதோ கடுமையாக யாரை கோபித்துக் கொண்டாலும் அப்படிப்பட்டவருடைய பாதை எங்களை செலுத்தி விடாது அப்ப இந்த இடத்திலே மகதூபி அலையும் யார் என்று அடையாளம் காண்பிக்கப்படும் பொழுது பெரும்பாலும் அனைத்து முஃபசிர்களுமே யூதர்களை குறிப்பிடுகிறார் யூதர்கள் மூசா அலை அவரை நம்பியவர்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த யூதர்களும் சரி பெருமானார் ரசூலை கரீம் சதாசனோட காலத்தில் வாழ்ந்தவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் மூசா அலை இஸ்லாமுடைய காலத்தில் சென்றவர் முடிந்துவிட்டது அவர்கள் அவரை ரசூலாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஈமானோடு சேர்ந்தவர்களை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் பெருமானார் சதாசன் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் மக்பூபி அடையும் அனைத்தையும் அறிந்து தெளிவான அத்தாட்சியல் அவர்களிடம் இருந்தது என்ன இவர்தான் இறுதி நபி இதுதான் இறுதி வேதம் இதற்கு பின்பு எந்த நபியும் கிடையாது எந்த ரசூலும் கிடையாது எந்த வேதம் கிடையாது என்ற உண்மையை அவருடைய வேதங்களிலே அல்லாத்தால பொறுத்திருந்தார் அதை தெரிந்தும் கூட அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் எனவே இப்படிப்பட்டு தெரிந்து பாவம் செய்யக்கூடிய வழிகெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் யூதருடைய கூட்டம் அந்த யூதர்கள் இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் துரிபத் அலைஹிமு அவரை பற்றி வேறு நிலை கூறும் பொழுது அல்லாஹ்வின் கோபத்திற்கு இலக்கானவர்கள் என்று கூறினார் வபாவோ பி கோபத்தை அவர்கள் கொண்டு திரும்பினார்கள் இறைவனுடைய கோபத்தோடு அவர்கள் திரும்பினார்கள் அல்லது இறைவனுடைய கோபத்துக்கு தகுதி படைத்ததாக ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் குரானை கூறுகிறார் அப்படிப்பட்ட யூதருடைய பல இன்று இன்றைய சூழலில் குரானுடைய இந்த வேத வரிகள் குரானுடைய வாக்கியங்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இறக்கி எழுதப்பட்ட வசனங்கள் ஆனால் இன்றும் முழு உலகத்தையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இதனுடைய கூட்டம் தான் கிறிஸ்தவர்களை தங்களுடைய வலைக்குள் சிக்க வைத்து குஃபார் முஸ்லிம்களையும் தங்களுடைய வலைக்குள் சிக்க வைத்து உலக பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த அந்த பொருளாதார அந்த பலம் அல்லது அந்த எஸ்தியா அந்த அந்த ஒரு சக்தியை இறைவன் அவர்களுக்கு ஒரு சோதனைக்காக கொடுத்திருக்கிறான் அன்றைய காலத்திலேயே பெருமானார் சல்லாசம் அவர்கள் மதீனாவிற்கு எதிரம் செய்த நேரத்திலேயே அந்த யூதர்கள் தான் கொடி கட்டி பறந்தார்கள் அன்சாரி சகாபாக்கள் பெருமானார் சதாசிவம் அவர்கள் அங்கு வருவதற்கு முன்னால் அந்த நண்பர்கள் தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக அங்கேதான் சென்று கொண்டிருந்தார்கள் தங்களுடைய இராணுவ தளவாடங்களை அடமானம் வைப்பார்கள் தங்களுடைய மனைவியை தங்களுடைய பிள்ளைகளை கூட அடமானம் வைத்த வறுமை இப்பொழுது எப்படி கந்து வெட்டி கொடுமை என்று நாம் கேள்விப்படுகிறோமோ அது போல அன்றே அவர்கள் அராஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள் அன்றே அவர்கள் இந்த அராஜகத்தை புரிந்து கொண்டிருந்தார்கள் மக்களுடைய அந்த பட தேவையை கருத்தில் கொண்டு அவர்களை கசக்கி பிழியவில்லை அன்றைய எப்பொழுது பெருமானா சதாஜம் அவர்கள் அங்கே மதினாவை காலில் எடுத்து வைத்தார்களோ அந்த முறை ஒளிந்தது சகாபாக்கர் அனைவரும் ரசூல்லா சதாஜம் அவர்களோடு ஒன்றிய காரணத்தினால் அவருடைய கனவுகள்லாம் தகர்ந்து போனது எனவே முகமது நம்மை கெடுத்து விட்டார் நம்முடைய ஆட்சிக்கு நம்முடைய அதிகாரத்திற்கு குழிவிட்டு விட்டார் என்று கங்கணம் கட்டி அந்த ஒரு பொறாமையும் சேர்ந்ததை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அல்லாஹ் ஜென்னசகோதரா திரும்ப திரும்ப உங்களுடைய வேதத்தில் இது இருக்கிறது அது இருக்கிறது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது நீங்கள் இவர்களை நன்றாக அறிவீர்கள் என்றெல்லாம் சொல்லியும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்கள் அண்ணாவுடைய அவர்கள் இவருடைய பாதை அல்லாஹ் காட்டிவிடாதே என்று அண்ணாவிடத்துல நாம் கேட்க வேண்டும் என்று அண்ணா இந்த கோவிலே குறிப்பிட்டிருக்கிறார் வரப்பாண்டி அடுத்தது வழி தவறிய தவறியவர்கள் தெரியாமல் வழி தவறி போய் வழிகட்டவர்கள் இது பெரு அனைத்து முஃபசிரிகளுடைய கருத்துப்படி நசாவாகிறது கிறிஸ்தவர்கள் அவர்கள் யூதர்களுடைய கைப்பாவைகளாக செயல்பட்டு அவர்களுடைய அந்த நோக்கங்கள் இழிவான நோக்கங்களுக்காக வேண்டி அவர்கள் அவர்களுக்கு அவருடைய இலக்குகளாக மாறி போய் முஸ்லிம்களுக்கு எதிராக இன்றும் இருக்கிறார்கள் அன்றும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் அதற்கு அடிப்படை காரணம் தலாலம் வழிகேடு ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் புனிதமானவர்கள் இறைவனுடைய அந்த உலூபியல் அவர்களிடம் இறங்கியுள்ளது அவர்கள் தெய்வீக தன்மை வாய்க்கப்பட்டவர்கள் என்று அவர்களுடைய நபியை ரொம்ப அதிகமாக புகழ்வதாக கூறிக்கொண்டு அவரை வழிகெடுத்தார்கள் அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்லசனோதலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மார்க்கம் அதாவது வேதம் அகல கிதாப் என்று குரான் எல்லாம் அடிக்கடி கூறுகிறான் வேத வாசகம் இந்த வேத வாசகர் என்றால் யார் இந்த இரண்டு பேரை குறிப்பிடுகிறான் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இந்த இரண்டு பேரும் ஒருவர் இறைவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் இரண்டாம் அவர்கள் வழி தவறியவர்கள் இந்த இரண்டு பேருடைய வழியை விட்டு யாரெல்லாம் இதை காப்பாற்றி உன்னுடைய நேரான வழியில் சென்ற நபிமார்கள் சித்தீர்கள் சுமதாக்கள் சாரணைகளுடைய பாதையில் எங்களை செலுத்து என்று அல்லாஹிடம் நாம் கோரிக்கை வைக்கும் ஒரு தொழிலே அல்லாஹ் தென்ன சமத்தாரா இந்த சூரத்து பாத்தியாவை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கலாம் ஆக இந்த சூரத்து பாத்தியா மொத்த குரானுடைய ஒரு மதன் ஒரு டெக்ஸ்ட் ஒரு சுருக்கம் அந்த சுருக்கத்தின் சுருக்கம் அல்லாஹ்விடத்துல ஹிதாயத்தை பெறுவது அந்த ஹிதாயத் என்பது என்ன நேர்வழி அந்த ஹிதாயத்துடைய மொத்த உருவமும் அல்லது மொத்த வடிவமும் தான் முழு குரான் என்று அல்லாஹ் ஜெகசானோதாரா முழு குரான் அதை அதை பற்றி எடுத்துரைக்கிறான் சூரத்து பகரா சூரத்து பகரா வளர்ந்தாலின் சொன்னதற்கு பின்பு ஆமீன் என்று சொல்வது இது ஹதீஸ் படி வந்துள்ள ஒரு விஷயம் பலத்தால் என்று சொன்னோடனே இமாம் அவர்களும் ஆமின் சொல்வார்கள் முக்ததீதரும் ஆமின் சொல்வார்கள் சில இமாம்களிடத்திலே சத்தமாக சொல்ல வேண்டும் சில இமாம்களுடைய கருத்துப்படி மெதுவாக சொல்ல வேண்டும் அது ஆமி என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன அஜிப் இஸ்தஜிப் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக அங்கீகரித்துக் கொள்வாயாக இது அர்த்தம் எனவே அந்த எஹதின சராத்தம் இருந்து வரக்கூடிய அந்த துவாவுடைய வார்த்தைக்கு நாம் ஆமீன் என்று கூறுகிறோம் மலக்குமார்களும் அந்த நேரத்திலே ஆமை என்று சொல்வதாக அதிசய வருகிறது முஸ்லிம் சொல்லிக்கூடிய அதிசயம் இருக்கிறத எவருடைய தன்மை மலக்குமாரனுடைய ஆமையோடு சேருமோ அது அங்கீகரிக்கப்படாமல் போகவே போகாது அது இஜாபத்துடைய ஒரு வகையில் வந்துவிடும் மலக்குமாரத்தை அல்லா நிராகரிக்க போவதில்லை எனவே மலக்குமாரனுடைய ஆமினோடு அடியாரனுடைய ஆமினும் சேர்ந்தால் கண்டிப்பாக அல்லாத அங்கீகரித்துக் கொள்வான் எனவே ஒரு மனிதனுக்கு சிராத்தை புஸ்தகம் கிடைத்து விட்டால் அதை விட ஒரு பெரிய ஒரு வெற்றி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நாம் சிராத்தை புஸ்தகம் என்று சொன்னால் மறு உலக வெற்றியாகவே கருதி கொண்டிருக்கிறோம் மறு உலக வெற்றி என்பது நம்முடைய மௌத்துக்கு பின்பு உள்ளது இந்த உலகத்திலும் நேரான வழி நமக்கு கிடைத்தால் தான் அந்த நேரான வழி என்பது தீனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை செப்பனிடுவது இதுதான் சிராத்தி புஸ்தகம் சராத்தை முஸ்தகம் என்பது ஏதோ பள்ளிக்கு வந்து தொழுவது ஏதோ இந்த ரமலான் காலம் வந்துட்டால் நோன்பு வைப்பது சகாத் கொடுப்பது அச்சு செய்வது போன்ற இந்த குறுகிய அமால்களில் முடங்கி போகவில்லை இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்தமான வாழ்க்கை நெறி அந்த வாழ்க்கை மொத்த நெறிகளையும் ஒரு மனிதன் நேரோடியின் அடிப்படையில் சிராத்தை புஸ்தகத்தின் அடிப்படையில் அவன் கடந்து செல்வானேயானால் அவனுடைய உலக பிரச்சனைகளும் தீரும் ஆகத்துடைய பிரச்சனையை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை அது கேரட்டி ஆனால் இந்த உலகத்திலும் அவனுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இறைவனுடைய திருப்தி என்று சொல்லக்கூடிய அந்த மேலான பொருத்தம் அதை தேடித்தான் நாம் அமல் செய்கிறோம் அதை தேடித்தான் நாம் அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாங்குகிறோம் நிறைய தியாகங்களை அதற்காக பண்ணுகிறோம் அந்த திருப்பொருத்தம் அந்த திருப்தி என்பது இந்த உலகத்திலே கிடைக்கும் ஆக அல்லாஹ் ஜல்லசானவத்தாரா அந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய சிராத்தி முஸ்தகீம் நேரான வழியின் ஹிதாயத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்லசானத்தை வழங்கிடுவாங்க ஆமீன் இந்த ஆமீன் என்பது இமாம் தொழும் பொழுது வரத்தாலே என்று ஓதினால் அவரும் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் பின்னால் இருக்கக்கூடியவரும் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் இமாம் ஷாபிரத்துடைய கருத்துப்படி சப்தமாக சொல்ல வேண்டும் கனவி மதுகப்படி மெதுவாக சொல்ல வேண்டும் இது வல ஆமீன் என்பது அரபியுடைய வார்த்தையா இப்ரானியுடைய வார்த்தையா என்ற கருத்து வேறுபாடுகள் உலமா தர்மத்தில் இருந்தாலும் அதற்கு அர்த்தம் ஆமீன் என்பது இறைவனின் புறத்திலிருந்து இறக்கி அள்ளப்பட்ட ஒரு வாக்கியமாக கருத முடியும் இது தானே நாமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு அரபி வாக்கியம் அல்ல இது அல்லாவின் புறத்திலிருந்து இறக்கி அள்ளப்பட்ட ஒரு வாசனமாக ரிவாயத்திலே காண கிடைக்கிறது எனவே ஆமீனுக்கு பதிலாக அஜிப் இஸ்தஜிப் என்ற வார்த்தைகள் யாரா ஏற்றுத்தருவாயா என்று தமிழிலோ அல்லது வேறு நம்முடைய புழக்கத்தில் உள்ள பாஷையிலோ சொல்வதற்கு அனுமதி இல்லை ஆமீன் என்பதை ஆமீன் என்றுதான் கூற வேண்டும் எப்படி அகம்பு இல்லாத ஆளுமையை ஒரு மனிதர் தொழுபொழுது எல்லா பொழுது அல்லா ஒருவனுக்கே அவன் அகில உலகத்தையும் பரிபாலி என்று தமிழில் சொன்னால் தொழுகை கூட தமிழில் சொன்னால் அதே அர்த்தத்தை கரெக்டா துல்லியமாக அதனுடைய வாக்கிய மொழிபெயர்ப்பை அப்படியே ஒருவர் ஓதி தொழுதால் தொழுகை பெரும்பாலான இமாம்களுடைய கருத்துப்படி கூட அது புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அந்த வாக்கியத்தை தான் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் தான் என்ன சொல்லுகிறோம் என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும் அப்படிதான் அது உயிரோட்ட பிறகு ஏதோ ஒரு ஒரு மந்திரவாதியோ ஒரு பூசாரியோ அல்லது ஒரு ஜபம் ஜபிக்கக்கூடியவனோ ஏதோ ஒன்றை உச்சரிப்பார்கள் ஏதோ ஒன்றை சொல்லுவார்கள் அதை மற்ற மக்கள் மடத்தனமாக அப்படியே குருட்டுத்தனமா நம்புவார் இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை குருட்டுத்தனமான பின்பற்றுதல் இஸ்லாத்து அறவே கிடையாது அதனால் அரபி மொழி என்பது முஸ்லிம்களுடைய மொழி அல்லாஹ் ஜல்லசானவத்தாலா அரபியில் தான் குரானை இறங்கி இருக்கிறான் உலகத்தில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் பல பல மொழிகளுக்கு சொந்தக்கார அல்லாஹ் ஒருந்தான் அல்லாஹ் குரானை ஆயாசிகி எஃப்திலாஃப் அல்சினத்திக்கும் பல்வானிக்கும் அல்லாஹுடைய குதிரத்துடைய நிசானி அதாவது அவனுடைய ஆற்றலின் அடையாளங்களில் ஒன்று அவன் பல மக்களை பல பாஷைகளை பேச வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் பல்வேறு பாஷைகள் பேசப்படுவது இது இறைவனுடைய இறைவனுடைய குதிரத்தின் அடையாளம் என்று கூறுகிறான் சிறு இப்ப நாம் தமிழ் பேசுகிறோம் உருது பேசுகிறோம் அல்லது வேறு நாடுகளுக்கு சென்றால் அங்குள்ள பாசை பேசுகிறோம் அதை எப்படி இவ்வளவு ஈஸியாக பேசுகிறார்கள் என்று நமக்கு கஷ்டமாக தெரிகிறது நம்முடைய மொழியை அவரும் பேசப்பட அவரும் கஷ்டப்படுகிறார்கள் இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தியது யார் அல்லாஹ் சந்தசாமத்தாலா மனிதர்களை மனிதர்களோடு கடன் உறவாடுவதற்காக வேண்டி ஏற்படுத்திய ஒரு விஷயம்தான் மொழி பாஷை என்பது அந்த மொழிகளில் பாஷைகளில் தடையாய பாஷையாக மொழியாக அல்லாஹ் தலை தேர்ந்தெடுத்து ஆரம்பித்தான் எனவேதான் குர்ஆனன் அரபியன் லஅல்லகும் தஅகிலும் நாம் அரபி மொழியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் நன்கு விளக்க வேண்டும் என்று நாங்கள் வேற மொழிகளில் இந்த புராணம் இறக்கி இருந்தால் உங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் விளங்கி இருக்க முடியாது நீங்கள் சரியாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னா ஒரு குர்ஆனன் அரபியன் லஅல்லகும் தஅகிலும் நீங்கள் விளங்க வேண்டும் உங்களுக்கு அக்கல் வர வேண்டும் உங்களுடைய அறிவிற்கு அது கொண்டு அது போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த குரானை அரபில் அழைக்கப்பட்டு போகிறான் எனவே அரபி மொழியில் தான் குரானை ஓத வேண்டும் குத்துபா பிரசங்கம் இமா அரபியில் தான் நிகழ்த்துவார் அதை சில பேர் தமிழிலே மாற்றினாலும் கூட அது குரானுடைய அரபி எப்படி தொழுகை மாற்ற முடியாதோ அது போல ஜும்மாவுடைய குத்துபா ஈதையினுடைய குத்துபா இதுவும் அரபியில் தான் இருக்க வேண்டும் அதற்கு முன்னர் நம்முடைய மக்களுக்கு அவர்கள் தெரிந்த பாஷையில் சில விஷயங்களை சொல்வதற்கு அறிவுறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதை உடைய மிம்பற்படியில் ஏறியதற்கு பின்பு புதுபா என்பது அரபில் தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது அடையாள சின்னம் முஸ்லிம்களுடைய அடையாளம் அந்த அரபியில் அந்த புதுபா இருக்கின்ற காரணத்தினால்தான் அரபியை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அரபியின் அந்த நடினம் நமக்கு புரிய வேண்டும் என்ற ஒரு தேட்டம் ஏற்படுகிறது இல்லை என்று சொன்னால் அழிந்துவிடும் துருக்கே துருக்கிஸ்தானில் கமாலுத்தீன் அதாதுர்க் என்ற ஒரு பெரிய ஒரு குடிய இதற்கு முன்னர் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஹிலாபத்துடைய அந்த நிலையெல்லாம் மாறியதற்கு பின்பு கமாலுத்தீன் அதாதுர்க் என்ற அந்த ஒருவன் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பாஷையை அழித்து விடுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாம் காணாமல் போய்விடும் என்று சொன்னார் அதற்கு என்ன சொன்னார் பள்ளிகளின் பாப்பு சொல்லுங்கள் அவருடைய துருக்கி பாஷையை சொல்லுங்கள் குரானை துருக்கி பாஷையில் ஓதுங்கள் மற்ற ஏனைய துவாக்கள் எல்லாவற்றையும் அவரவருடைய சொந்த பாசையில் செய்ய வையுங்கள் நாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை தானாக விடும் என்று சொன்னார் அதே போல அதை சட்டமாக வலுக்கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டது அதனால் என்ன ஆனது அந்த குரானுக்கும் மக்களுக்கும் மத்தியில் இருந்த அந்த தொடர்பு அறுந்து போனது அதை தெரியாமலேயே மக்கள் குரான் நேரடியாக இறைவன் என்ன சொல்கிறான் என்ற அந்த விஷயம் தெரியாமல் அவருடைய பாஷையை மாறும் பொழுது பல பேர் பல்வேறு கருத்துக்களை சொல்வதற்கு அது இரண்டாயிடும் எனவே அல்லா தென்ன சகோதரா அதனால் தான் அரபி மொழியையும் பாதுகாப்பதாக வாக்குகள் இருக்கிறான் குரானில் அல்லா சொல்கிறான் இந்த குரானை நாம் தான் இறக்கியுள்ளோம் நாமே இதை பாதுகாப்போம் குரானை பாதுகாப்பதற்கு சொன்னால் அந்த வாக்கியங்கள் அந்த சொற்கள் அது மாத்திரமல்ல அது எந்த மொழியில் உள்ளதோ அந்த மொழியை பாதுகாப்பதாக இருக்கும் எனவே இன்று வரை அரபு மொழி ஐநா சபையின் அங்கீகாரத்தோடு உலகத்துடைய இரண்டாம் மூன்றாவது இடத்திற்கு இருப்பதாக தெரிகிறது மூன்றாவது இருக்கிறதாக தெரியுது ஆக உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய அங்கீகாரம் பெற்ற மொழிகளில் ஒரு மொழி ஆரம்பிக்கிறது அல்லா தலா அதை மொழி உயிரோடு இருந்தால்தான் சமூகம் உயிர்த்தெழும் என்பதை நாம் அறிந்து வந்திருக்கிறோம் தமிழுக்காக பாடுபட்ட நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அரசியல் கட்சியில் இருக்கும் நிறைய பேர் இருப்பார்கள் ஏன் அதற்கு பாடுபட்டார்கள் மொழி இருந்தால் தான் அந்த சமூகம் தலைக்கும் அந்த சமூகத்துடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் அனைத்தும் அந்த மொழியின் வழியில் தான் அது பாதுகாக்கப்படும் எனவே மொழியை பாதுகாப்பது ஒரு பெரிய ஒரு அறப்போராக கருதுகிறார்கள் ஆனால் குரான் அரபி மொழியில இறக்கி அருளப்பட்டது என்று சொன்னால் இது அது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாஷை மொழி நாளை சோனத்திலும் பேசு பேச்சு வழக்கிலே யூசேஜில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அதுதான் எனவே அந்த மொழியை குரானிலே இறக்கின்ற குரானை அதை அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த மொழிக்குண்டான அருமை அதனுடைய மகத்துவம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே குரானை ஓதும் பொழுது குரானை அரபியில் தான் ஓத வேண்டும் எனவேதான் தமிழ் தமிழ் யாசி தமிழ் குரான் என்று தமிழ் எழுத்துக்கள்லேயே குரானை வந்திருக்கும் அதை ஓதுவது முற்றிலும் கூடாது நிறைய உலகங்களை தடுக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அதில் உச்சரிப்பு வரவே வராது அதில் ஐந்துக்கு சரியான விளக்கம் இருக்காது வாதுக்கு சரியான ஒரு உச்சரிப்பு சொல்ல முடியாது அது தப்பி தவறி வேறு வேறு ஒரு அடிப்படையில் உச்சரிக்கும் பொழுது அர்த்தமே பிசைவிடும் எனவே அப்ப அதில் குரான் ஓதினால் கண்டிப்பாக அது குரான் ஓதுவதாக சொல்ல முடியாது எனவே ஒரு மார்க் அறிய ஒரு குரான் ஓத தெரிந்தவரிடம் கற்று அதன் அடிப்படையில் தான் குரானை ஓத வேண்டுமே ஒழிய நாம தமிழ் யாசியிலையோ தமிழ் குரானையோ பார்த்து ஓதினோம் என்று சொன்னால் அந்த குரானை நம்மை சபிக்கும் அதிசயம் இருக்கிறது நிறைய பேர் குரான் ஓதுவார்கள் நன்மை கிடைக்கும் என்று கருதுவார்கள் ஆனால் அந்த குரானை சமைத்துக் கொண்டிருக்கும் ஏனென்று சொன்னால் குரானை எப்படி ஓத வேண்டுமோ அப்படி உனக்கு வர தீரின் குரான தருத்திலாம் அல்லாஹ் நபி சல்லாலி சல்லாலை பார்த்து சொல்கிறான் நபியே நீங்க குரானை அழகாக நிதானமாக பொறுமையாக ஓதுகிறாங்க சரியான உச்சரிப்பு அடிப்படையில் ஓதுகிறா என்று அல்லாஹ் நம்பிக்கை கட்டளை இருக்கின்றார் எனவே நாம் தமிழ் மொழியிலோ உருது மொழியிலேயோ அல்லது வேறு நம்முடைய புழக்க பாஷைகளிலோ குரானை ஓதினோம் என்று சொன்னால் அது குரானாவே இருக்காது அது அந்த தான் இருக்கும் ஆமீன் என்ற அந்த வார்த்தை இறைவனின் புறத்திலிருந்து வந்த வார்த்தை எனவே அந்த வளர்ப்பாளையினருக்கு பின்பு ஆமன் என்று சொல்வது சில மாம்பழத்தில் வாஜிப் சில இடங்களில் சுண்ணத்தை என்று இருக்கிறது அது அதை சொன்னால் அது முழுமையடையும் அந்த பாத்தியாவுடைய அந்த துவாவுடைய அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்து சூரத்துல் பக்ரா பக்ரா என்று சொன்னால் பசுமாடு என்று அர்த்தம் பெருமானார் சல்லாலேசனம் அவர்கள் இதற்கு அல் பக்ரா என்று பெயர்க்கார்கள் ஒரு சிலர் வாயத்துகளை பக்கரா என்று சொல்லக்கூடாது என்று ஒரு சிலர் வாயத்தில் வருகிறது ஆனால் அதை உலமாக்கல் மறுத்து விட்டார்கள் அது சரியல்ல ஆதாரபூர்வமானதல்ல என்று மறுத்து இதனுடைய பெயர் இதனுடைய நேம் அல் பக்கரா என்று சொல்லப்படுகிறது குரானுடைய மிகப்பெரிய சூறா இதுதான் குரானுடைய மிக நீளமான மிகப்பெரிய சூறா சூரத்து பக்கரா இந்த சூரத்து பக்கரா மதனியா மதீனாவில் அதாவது பெருமானார் சல்லா அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்பு எதுவெல்லாம் இறங்கியதோ அதெல்லாம் மதனை மதினாவுடைய அழகு மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு இதர செய்து வந்ததற்கு பின்பு என்னென்ன சூறாக்கள் என்னென்ன வசனங்கள் இறங்கியதோ அதுவெல்லாம் மதீனாவில் இறங்கியதால் சொல்லப்படும் சில நேரங்களில் மதினாவிலிருந்து மக்காவிற்கு வந்திருப்பார்கள் ஒரு பிரயாண விஷயமாக ஜிஹாத் விஷயமாக அல்லது ஹஜ் விஷயமாக வந்திருந்தால் அப்பொழுது இறங்கி அது மதீனா மதனையாக தான் கருதப்படும் ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு உசூல் ஒரு ரூல் சொல்லித்திருக்கிறார்கள் இதரத்திற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் மக்கி மக்காவில் இறங்கியதாகவும் இதரத்திற்கு பின்பு இறங்கிய வசனங்கள் மதனி மதனியதும் மக்கியதும் மக்கி வசனங்கள் மதனி வசனங்கள் என்று குரான் ஆரம்பத்தில் இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பெருமானா சல்லாசம் மதல் இதரத்திற்கு பின்பு என்னென்ன வசனங்கள் அவருக்கு இறங்கியதோ அதுதான் மதனியா இப்ப இந்த சூரத்தில் பார்க்கலாம் மதனி சூரா மதீனாவில் இறங்கிய சூரா இதில் கடைசி வசனமாக வந்த வசம் ஒரு வசம் குறிப்பிடப்படுகிறது ரிபா வட்டி சம்பந்தமாக இறங்கிய வசனங்கள் தான் கடைசியாக இருக்கு அது குறிப்பாக வத்தகு எவ்வன் துர்ஜாவுன ஃபீஹிலல்லாஹ் எந்த நாளில் நீங்கள் உங்களுடைய ரச்சகனின் பால் அல்லாஹின் பால் மீள்வீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்ற வசனம் ஒன்று கடைசியில் இறங்கியது இதுதான் ஒட்டுமொத்த குரானுடைய கடைசி ஆயத் என்று நிறைய முஃபசல் கூறுகிறார் அது சூரத்து பக்கராவில் தான் இருக்கிறேன் வத்தபு யோமன் துர்ஜாவன் பீரல்லாம் அதே போன்று சூரத்து பக்கரா நிறைய அதற்கு சிறப்புகள் நிறைய வந்திருக்கிறது சூரத்து பக்கராவை ஓதுபவர் பறக்கத் பொருந்தியவர் இதை ஓதுங்கள் அதில் பறக்கத் இருக்கிறது இதை ஓதாமல் விடுபவருக்கு ஹஸ்ரத் இருக்கிறது கைசேதம் இருக்கிறது இதை ஓதக்கூடியவர்களின் மீது அகலே பாக்கில் சக்தி பெற முடியாது என்று பெருமானாக சொன்னார் அதாவது மாவியார் தேலானவர் குர்துபி என்ற தப்சீல் அதாவது மாவியார் தேலானவர் சொன்னார் அகலே பாத்தில் சத்தியம் அல்லாதவர்கள் அசத்தியவாதிகள் என்று சொன்னால் யார் என்றால் மந்திரவாதிகள் வெள்ளி சூரியம் செய்யக்கூடியவர்கள் என்று மாவியார் தேலானவர் அதை கருத்திருக்கிறார் சூரத்து பக்கமாக ஓத ஓதக்கூடியவருக்கு பில்லி சூன்யமோ சைத்தான்களுடைய ஜின்னாத்துகளுடைய அந்த செய்வினை தாக்க தாக்கங்களோ ஏற்படாது என்ற அடிப்படையில் பெருமானாசனம் சொன்னதாக சொல்கிறார் அதனால்தான் புதிதாக வீடு நாம் மாறினோம் என்று சொன்னால் அது வக்கரா என்ற அத்தியாயத்தை வீட்டில் உள்ளவர்கள் அசரத்மார்களை வரவழைத்து ஓதுவது என்பது அவசியம் கிடையாது அது ஓதினால் அது வேறு விஷயம் அது தவறல்ல அவர் அது ஓதினால் நன்மை கிடைக்கும் அது வேறு ஆனால் வீட்டில் குடியிருக்கக்கூடியவர்கள் ஓதுவதுதான் சிறப்பு அந்த பெண்கள் குழந்தைகள் கணவன் தந்தையாக இருக்கக்கூடியவர் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த புதிதாக ஒரு வீடோ கட்டினாலோ அல்லது குடிபுகுந்தாலோ பல் பக்கரா என்ற சுறாவை ஓதி அந்த மூளை முடுக்குகள் எல்லாம் அதில் தண்ணீரை தெளித்து வைத்தோம் என்று சொன்னால் சைத்தானுடைய திண்டாட்டு இது ஏற்படாது என்று விவாதிக்கிறேன் எனவே இது நான் சொல்வது எதற்கு சொன்னால் குரானுடைய நோக்கம் வெறும் இதற்காக மாத்திரம் அல்ல நாம் பெரும்பாலும் குரானை ஒரு மந்திரமாக ஒரு தாயத்தாக ஒரு தவிசாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குரான் கண்டிப்பாக அதற்கு இல்லை ஆனால் அதே நேரத்திலே அதனுள் இந்த பயன் இருப்பதை நாம் மறுக்க முடியாது ராணுக்கென்று சில தாக்கத் உள்ளது எப்படி மற்ற ஓம் காலி என்று நவுதுபில்லா காபிர்கள் முஸ்லிம்கள் சில வார்த்தைகள் ஜெபிக்கிறார்கள் அந்த வார்த்தைக்கென்று ஒரு சில பவர் உள்ளது அதை அவர்கள் நம்புகிறார்கள் அதற்கேற்ப அல்லாஹ் செயல்படுகிறார்கள் ஒரு விஷயம் ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு குரான் இறைவனால் இறக்கியப்பட்ட வசனம் எனவே அதில் சிபா உள்ளது அதில் மற்ற மாந்திரிக வேலைகள் அதில் பலிக்காது என்பதை நாம் நிதர்சனமாக நம்ப முடியும் ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹ் குரானை இறக்கிறது நம்முடைய இதாய குழு உள்ளங்களை நல்வழிப்படுத்தத்தானே ஒழிய இந்த சாதாரணமான வெளிப்படையான விஷயங்களுக்காக பக்ரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் அந்த தலையை பறக்கத்தை விடுகிறான் அல்லாமா இவனை மொஹித்தீன் இருந்த அளவில் அனுப்பதாக சொல்கிறார்கள் இந்த சூரத்து பக்ராவில் ஆயிரம் கட்டளைகள் உள்ளன அமுல் இறைவனுடைய உத்தரவுகள் அதே போன்று ஆயிரம் நகி நகி என்று சொன்னால் தடைகள் தடுக்கப்பட்ட விஷயங்கள் அலமாக்கப்பட்ட விஷயங்கள் உள்ளன அதே போன்று ஆயிரம் செய்திகள் உள்ளன ஆயிரம் ஹெக்குமத்துகள் உள்ளன ஆயிரம் உபதேசங்கள் உள்ளன என்று அவர்கள் வரிசையாக அழுகிறார் ஆக அவர்கள் ரொம்ப நுட்பமாக துல்லியமாக அதை அலசி ஆராய்ந்து இந்த விஷயங்கள் சொல்கிறார் மகைத்தின் நாபி ராமத்துலாய் அவர்கள் தசவுஃப் என்று சொல்லக்கூடிய சூஃபியத்துடைய ஒரு பெரிய இமாம் அவர் அவர் ஒவ்வொருவருடைய பார்வைக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வரும் குரான் அதுதான் குரான் குரான் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அதாவது தனிவதையிலான சொன்னது போல லா தங்கதி அஜாயிபு வரா தபரா குரானுடைய ஆச்சரியம் இருக்கிறது அது ஒரு முடிவுக்கே வராது அதாவது கடந்த கால இமாம்களுக்கு உதித்த கருத்துக்கள் அதோடு நின்று விட்டது இனிமேல் அதை புது கருத்துக்கள் வருவதற்கு இடமே இல்லை என்று சொல்ல முடியாது வரை வர இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு குரானை சிந்திக்க சிந்திக்க புது புது கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் குரானை அல்லாஹ் தெல்லசாமத்தாலா கயாமத் வரை உயிர்ப்புடன் துடிப்புடன் வைத்திருப்பதற்காக வேண்டி அமைத்திருக்கிறார் இது செத்து போன பழமைவாதத்தை பேசக்கூடிய அல்லது காலாவதியாகி போன ஒரு நிலையை பற்றி எடுத்து கூறக்கூடிய வேதம் அல்ல இது உயிர் துடிப்புடன் கடைசி வரை வாழக்கூடிய மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு அது டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய நவீன விஞ்ஞான உலகத்தின் உச்சாரணை கொம்பிற்கு சென்றாலும் சரி அவர்களுக்கும் இதுதான் இதாயிற்று இதுதான் அவர்களுக்கும் இதாகி அதே போன்று அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக விவரமே இல்லாத உலக அறிவே தெரியாத ஒரு அடிப்படை வாரியாக விளக்கக்கூடியவனுக்கும் இதுதான் இதாக இருவரையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் குரானை இறக்கப்பட்டிருக்கிறான் எனவே அந்த குரான் நமக்கு அருமருந்தாக அதாவது வெளிப்படை ரீதியான ஒரு பழக்கத்து மாத்திரம் அல்ல அந்தரங்கமான ஒரு விஷயம் பல்வேறு விஷயங்கள் உண்மை ஆக மகிந்தின் அளவில் அவர்கள் குரானில் ஆயிரம் அமுரு ஆயிரம் கட்டளைகள் ஆயிரம் நகி தடுக்க ஏவ அதாவது இறைவனுடைய தடுத்த விஷயங்கள் நம்மை தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அதே போல ஆயிரம் செய்திகள் ஆயிரம் கசஸ் சரிதைகள் உள்ளன என்று அல்லாம மகிந்தின் அளவில் அமுதராய் குறிப்பிடுகிறார் அதற்கு உமரது என்னாக்கானவர்கள் சூரத்து பக்கராவை தப்சீரோடு அதனுடைய விளக்கத்தோடு ஓதி கற்பதற்கு பனிரெண்டு வருடங்கள் ஆகியதாக தப்சீரில் இருக்கிறது பனிரெண்டு வருடங்கள் சூரத்து பக்கராவை ஓதி போதி மனநம் செய்வதற்கு அவர்களுக்கு பனிரெண்டு வருடங்கள் ஆகும் என்று சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு அதாவது மன சக்தி உள்ள ஒரு மாணவன் ஒரு பையன் சிறுவன் மூன்று வருடத்தில் ஒட்டுமொத்த புராணம் முடித்து விடலாம் ஒரு நார்மல் ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டை என்ன செய்யலாம் ஒரு மூன்று வருடத்தில் சுமாராக ஓதக்கூடிய ஒருவர் குரானை அழகாக முடித்து விடலாம் உணவு குரானை மனம் செய்து விடலாம் ஆனால் அதற்கு உமர் அவர்கள் பனிரெண்டு வருட காலமாக வெறும் சூரத்து பக்கராவை மாற்றம் மனம் செய்தார்கள் ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு வசனத்தையும் போதி அதனுடைய அழுத்தம் விளக்கம் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து அடுத்த ஆயிட்டு வருவார் அந்த பன்னிரண்டு வருட காலத்தை அதற்காக செலவழித்தது அதாவது யார் அரபி அரபி பேச தெரிந்தவர் அரபி மொழியை தெரிந்தவர் பெருமானார் சந்தாரசன் நெருக்கமாக இருந்தவர்கள் எனக்கு பின்பு நபியாக யாராவது வந்தால் அது அதற்கு தான் என்று பெருமானார் சந்தாரசன் சொன்னார்கள் அப்படிப்பட்டவர்களே அந்த சூரத்து பக்ராவை கற்பிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு பனிரெண்டு வருட காலம் ஆனது ஹசரத் அப்துல்லா பின் அவருடைய மகன் அப்துல்லா ரவி அவர்கள் அவர்களுக்கு சூரத்து பக்கராவை மரணம் செய்வதற்கு எட்டு வருடங்கள் ஆகியதாக இருக்கிறவர்கள் ஆக அவ்வளவு ஆழமாக அவ்வளவு ரொம்ப நுட்பமான முறையிலே குரானை ஓதுவதற்கும் அதை விளக்குவதற்கும் அவர்களே அரபி தெரிந்தவர்களே கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் அதில் ஒரு சிறு பங்கையாக செய்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தருணங்களை குரானுக்காக கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் மரணத்திற்கு பின்பு என்னுடைய கலாமை நான் இறக்கினேனே நீ எதையாவது செய்தாயா அது சம்பந்தமாக உன்னுடைய ஏதாவது ஒரு பணி உள்ளதா ஏதாவது என்று அல்லாஹ் கேட்டால் நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம் என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன் ஆக அல் பக்ரா என்ற இந்த அத்தியாயம் ஒரு நீண்ட நடி அத்தியாயம் இதில் நிறைய மூன்று குரான் அதாவது இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்கள் திரும்ப திரும்ப நாம் கேள்விப்பட்டதுதான் தொகை இந்த மூன்று தான் அடிப்படை அல்லாஹ் ஒருவன் நபி பெருமானார் சதாசனுடைய அந்த இறுதி துருத்துவம் அதற்கடுத்து ஆகிற மறுமை இந்த மூன்றை மையமாக வைத்து தான் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பம் வருகிறது ஈமானே முஜுமல் பக்த மதரசாவை நாம் படித்திருப்போம் ஈமானே முஜுமல் சுருக்கமான ஈமான் அந்த சுருக்கமான ஈமான் இந்த பக்ராவுடைய நான்கு ஐந்து வசனங்களை குறிப்பிடப்பட்டுள்ளது ஈமானின் ஃபசல் அதாவது விரிவான ஈமான் என்று நாம் மக்களை படித்திருப்போமே அந்த முஃபஸலான ஈமான் குரானுடைய வரிகளாக வாக்கியங்களாக இந்த பக்ராவுடைய கடைசி மூன்று ஆயுதங்கள் வருகிறது இடையில இந்த இடைப்பட்ட ஒரு இரண்டரை ஜூஸ் பக்கம் அல்லா தலா பக்ரா என்ற இந்த அத்தியாயம் ஏறத்தாழ ஒரு இரண்டரை ஜூஸ் இருக்கிறது அந்த இரண்டரை ஜூஸின் மிச்ச அந்த பகுதி தான் ஆரம்பம் முடிவை தவிர்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையான அகாய் கொள்கை அதே போல இபாதாத் வணக்கம் சார்ந்த விஷயங்கள் வழிபாடுகள் தொழுகை நோம்பு சகா நச்சு போன்றவைகள் அதே போல அஹ்லாம் தனிப்பட்ட நபர்களுடைய கேரக்டர் குணங்கள் குணாதிசயங்கள் அதே போல ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாழும் பொழுது மனைவி மக்களோடு சேர்ந்து வாழும் பொழுது நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது சக தோழர்களோடு இருக்கும் பொழுது அண்டை வீட்டாளர் இருக்கும் பொழுது இந்த மாசனம் அதே போல மாமலா கொடுக்கல் வாங்கல் இந்த அனைத்தும் இந்த சூரத்து பக்கத்தில் இருக்கிறது எனவேதான் அஹ்காப் சார்ந்த நிறைய வசன அஹ்காப் சொல்ல சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்கள் லா என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் நிறைய இந்த சூறாவே இருக்கிறது ஒரு நெடிய ஒரு நீண்ட இஸ்லாமிய கலாச்சாரத்தை மையப்படுத்திய ஒரு சூறாயம் ஏன்னு சொன்னால் மதீனாவில் இறங்கிய சூறாயம் சிலர் வழக்கில் வருகிறது ஒவ்வொரு ஆயத்தையும் இறக்கி அருளும் பொழுது எழுபதாயிரம் வழக்குகள் அதற்கு அருகாமையிலே வந்தார்கள் என்று அறிவித்து வருகிறது இந்த சூறா உடைய ஒவ்வொரு வசனத்தையும் இறக்கும் பொழுது இறக்கி அருளப்படக்கூடிய நேரத்தில் எழுபதாயிரம் மலக்கரை அல்லாத்தால அனுப்பி இதோட முக்கியத்துவத்தை காட்டுவதெல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த சூரத்து மக்களாவின் சிறந்த ஒரு வசனமாக ஆயத்தூர் குர்சி என்று சொல்லப்படுகிறது ஹரிஸ் அதுவும் இருக்கிறது ஆயத்தூர் குர்சி அல்லாஹுலா இலாவிலா ஒரு என்ற அந்த ஆயத்தை பெரும்பாலான மனப்பாடம் இருக்கும் இல்லை சொன்னால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அதை மனம் செய்து கொள்ள வேண்டும் ஆயத்தல் குருசி அந்த ஆயத்தல் குருசி நமக்கு மனதிலே பதிந்திருந்தால் சைத்தானுடைய தீண்டுதலோ அல்லது இரவு நேரங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய பயமோ எதுவுமே நமக்கு வராது ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்பு பலனுடைய தொழுகைக்கு பின்பு ஆயத்தல் குருசி ஓதக்கூடிய வளமை இருந்தால் இறைவனுடைய புல் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் எனவே ஆயத்தல் குருசியை மரணம் செய்யாமல் எந்த ஒரு முஸ்லிம் இருக்கவே கூடாது எனவே இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் குரானை எப்படியாவது ஓத தெரிந்து அந்த ஆயத்தின் குறிசியை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் இது குரானுடைய சிறந்த ஆய சிறந்த வசனம் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று பெருமாளா சதா சொன்னார்கள் எவர் ஒருவர் மகரானுடைய முதல் அந்த நான்கு ஆயம் உலாவை அதாவது நிரம்பே உலாயகம் இதுவரை உண்டான வசனங்கள் அதற்கு பின்பு ஆயத்த குருசி அதற்கு அடுத்து இரண்டாயிரம் இந்த மூன்று ஏழாயிரம் அதற்கு பின்பு கடைசி ஆவண ரசூல் என்று வரக்கூடிய அந்த கடைசி மூன்று ஆயிரம் இந்த பத்து ஆயிரங்களை ஓதி காலை ஓதினால் மாலை வரை இறைவனை பாதுகாப்பு இருப்பார் இரவு நேரத்தில் ஓதினால் காலை வரை அல்லாஹுடைய பாதுகாப்பில் அவர் இருப்பார் அவரை யார் எந்த ஒரு தீய சக்தி தீண்டாதுன்னு சொன்னார் எனவே இதுவும் நமக்கு சில மன்சிலுடைய கிதாபுகள் சிலர் படித்திருக்கிறோம் மன்சில் என்று இருக்கும் அதாவது அன்றாடம் போதக்கூடிய சில அவரார்கள் சில வதாய்கள் சில சூஃபி சேகுமார்கள்லாம் ஒரு பகிர்ந்து வாங்கும் பொழுது அதை தருவார்கள் அந்த மன்சிலில் குறிப்பிடப்பட்ட வசனங்கள் இவையெல்லாம் இந்த ஹரிசன் அடிப்படையில் தான் அதெல்லாம் துவக்கப்பட்டிருக்கின்றன ஆக சூரத்து பக்ரா ஒரு முக்கியமான முதன்மையான ஆயம் அல் பக்ரா என்ற பெயர் இதற்கு ஏற்பட்டதற்கு காரணம் இதன் நடுவிலே ஒரு ஒரு சம்பவம் வரும் அந்த சம்பவம் வரும்பொழுது நமக்கு தெரியும் அந்த சம்பவத்திலே அந்த பசுமாட்டை வைத்து ஒரு செத்த மனிதனை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் பசுமாட்டை அறுக்கப்பட்டு அதனுடைய எலும்பை செத்து போன ஒரு பலூன் ஒருவருடைய செத்து போன உடம்போடு அதை உலாயும் பொழுது அவர் மீண்டும் எழுந்து உயிர் பெற்று என்னை கொலை செய்தவன் வந்தான் என்று அடையாளம் காட்டி மீண்டும் செத்து விடுவார் இந்த ஒரு சம்பவத்திற்காக வேண்டி பக்ரா என்ற ஒரு பசுமாட்டை பற்றிய ஒரு ஒரு விஷயம் வரும் அதை மையமாக வைத்து தான் இந்த சூறாவிற்கு இந்த பெயர் வந்துள்ளதாக சொல்ல முடியும் அலிஃப்லாமி சூரத்து பக்கராவுடைய ஆரம்ப வசனங்கள் அலிஃப்லாம் நிறைய இந்த மாதிரி வசனங்கள் வரும் அலிஃப்லாமி தாஹா யாசின் கா ஹாயா அயம்சா அலிஃப்லாம் மீம்ரா அலிஃப்லாம் மீம்சா இந்த வசனங்கள் இப்படிப்பட்ட இந்த வசனங்களுக்கு பெயர் புரூஃபும் முக்கத்தா அதுன்னு சொல்லுவாங்க ஹரூஃபு ஹரூஃப் என்றால் எழுத்துக்கள் முகத்தாத் என்று சொன்னால் துண்டிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் அல்ஹந்து என்று ஓதும் பொழுது ஆ இல் ஹா இந்து இப்படி சேர்த்து உதயம் அல்ஹந்து அலிஃப் லாம் ஹே மீன் தால் என்று ஓதுவதில்லை அல்ஹந்து என்று சேர்த்து உதயம் ஆனால் சூறாவின் ஆரம்பத்தில் வரக்கூடிய அலிஃப் லாம் மீன் ஹா மீன் இது தனித்தனியாக அலிஃப் ஆ லா இந்த மூன்றும் சேர்ந்தது அலிஃப் அதற்கு பின்பு லா மீன் அலம் என்று அதை ஓதக்கூடாது ஆக இதனால் துண்டித்து துண்டித்து ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக ஓதுகின்ற காரணத்தினால் அதற்கு பேர் துண்டிக்கப்பட்டு ஓதக்கூடிய எழுத்துக்கள் என்று பொருஃபை முப்பத்தாறுன்னு சொல்கிறார் இதற்கு அர்த்தம் என்ன குரானில் வரக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அர்த்தம் உள்ளது விளக்கம் உள்ளது இதுதான் கருத்து இதுதான் அர்த்தம் என்று ஈஸியாக சொல்ல முடியும் ஆனால் இந்த எழுத்துக்களுக்கு ஆரம்பிக்கப்படக்கூடிய வசனங்களுக்கு அர்த்தம் எங்கேயுமே நாம் காண முடியாது ஏன் என்று சொன்னால் பெரும்பாலான முஃபசிரிகள் இதற்கு சூறாக்களுடைய அடையாளங்கள் என்று சில அதாவது அத்தியாயங்களுடைய ஒரு சில அடையாளம் ரகசிய சங்கீத குறியீடு சொல்லுவாங்க அது போல ரகசிய குறியீடுகள் சில பேர் சொல்கிறார்கள் இறைவனுடைய சில ரகசிய விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துமாறு ரசூலுக்கு இறைவன் உத்தரவிடவில்லை அல்லாவுடைய ரசூலுக்கே தெரியுமா என்று அதிலே இருவர் கருத்து இருக்கிறார் சில பேர் அவர்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் சில பேர் தெரியாது என்று சொல்கிறார்கள் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரிவிக்கிறார்கள் அப்படியே ரசூலுக்கு அது தெரிந்தாலும் அதை பற்றி தன்னுடைய உம்மத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவிட்டதினால் பெருமானார் சதாசிவர் அதை சொல்லவில்லை என்று சொல்கிறார் எனவே அதில் அதிகமாக ஈடுபடுவது அதை ரொம்ப நுட்பமாக அதை துருவி துருவி ஆராய்வது தடுக்கப்பட்டது அதனால் நமக்கு என்ன பயன் இதை முஸ்லிக்கீன்கள் குரான் ஒரு சேலஞ்சாவது இது என்னுடைய கலாம் அல்லா சொன்னால் இது என்னுடைய கலாம் இது என்னுடைய வாக்கியம் என்னுடைய வாசகம் இதை நீங்கள் மறுக்க முனைந்தால் இதை போல ஏதாவது வசனத்தை கொண்டு வார்த்தை தான் கேட்டார் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதற்காக பகீரதத்தன முயற்சி எடுத்தும் கூட இதற்கு ஈக்குவலான எதையுமே அவர்கள் கொண்டு வர முடியும் எனவே அவர்களுக்கும் இந்த ஆயத் அறிவிலாம் மீன் காஃப் ஐசா என்ற வசனங்கள் சென்றன அவர்கள் மற்ற ஏனைய வசனங்களை போல இது இல்லையே இது ஏன் இவ்வாறு உள்ளது இது சரியில்லையே என்று எங்கேயுமே சொல்லவில்லை அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் அரபி பாஷையில் இது ஒரு ஒரு இலக்கிய ரீதியான ஒரு இலக்கணமான ஒரு விஷயம்தான் என்பதை அவர் தான் அதை அவர்கள் ஏற்க அதை மறுக்கவே அதை ஒரு எள்ளு நகையாகவில்லை அதை கலாம இலாகியாக தான் அவர் கருதினார் அல்லாவுடைய கலாமாக தான் கருதினார் எனவே நமக்கு அதற்கு அர்த்தம் புரியாத காரணத்தினால் இது எப்படி இதை ஏன் இறக்கினான் என்ற கேள்விகளுக்கு நாம் செல்ல தவிர ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய பயன் அதனுடைய பலாபலம் என்ன என்று சொன்னால் அந்த வசனங்கள் நமக்கு புரியாவிட்டாலும் அல்லாஹுடைய வாக்கியங்கள் வசனங்கள் என்று நாம் ஈமான் கொள்கிறோம் அல்லவா இதற்கு நன்மைகள் அல்லாவுடைய வசனங்கள் அனைத்தையும் நம்ம நம்புகிறோம் அது புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி புரியக்கூடிய வசனங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரே ஒரு பர்சன்ட் தான் புரியாத இந்த வாக்கியங்கள் உள்ளன இதையும் இறைவன் இது என்னுடைய வேதம் என்னுடைய வரி என்னுடைய வாக்கியம் என்னுடைய சொல் என்று சொன்னால் அதை யாரெல்லாம் நாங்கள் நம்புவோம் என்று இறைவனுக்கு முன்னால் நாம் சமர்ப்பணம் செய்கிறோமே அடிபடுகிறோமே இதுதான் அந்த தாவாக்கு புரிந்திருக்கிறது எனவே குரானில் அல்லாஹ் நிறைய இடங்கள் செஞ்சா உவர்ந்ததை அன்சரா அலை கல்கிதான் ஆலை குரானுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான் அவன்தான் இந்த கிதாவை உங்களுக்கு இறக்கினான் மின்ஹு ஆயாத்து மக்கமாத் இந்த கிதாபிலே ஒரு சில வசனங்கள் உள்ளன உறுதியான திடமான ஸ்ட்ராங்கான வசனங்கள் அதை ஈஸியாக புரிய முடியும் விளக்க முடியும் எல்லோரும் அதை விளக்க முடியும் அது அதே மாதிரி வமின்ஹு ஆயாத்து முதவ உன்ன உம்முல் கிதாப் அந்த அடிப்படையாக விளங்கக்கூடிய வசனங்கள் இருக்கின்றனவே அதுதான் அசல் குரானுடைய அசல் அதுதான் அதே நேரத்தில் ஊகரு சாபிஹா அதை தவிர வேறு சில வசனங்கள் உள்ளன முதஷாபிஹாத் அதாவது அது ஒன்று மற்றொன்றோடு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதை விளக்குவது அவ்வளவு ஈஸியாக கிடையாது கடினம் குரானில் பல இடங்கள்ல வடக்கது எஸ் அந்த குரானில் புராணை குரானை நாம் லேசாக்கி இருக்கிறோம் பகல்மை முத்தகி யாராவது அதை புரிந்து உணரக்கூடியவர்கள் உள்ளார்களா இதெல்லாம் கேட்கிறான் நிறைய பேருக்கு தோன்றும் அல்லா புராணை லேசாக தானே இருக்கிறான் அதுல என்ன கஷ்டம் ஆனால் அதே அல்லா தான் சொல்கிறான் சில ஆயத்துகள் என்ன அடிப்படையான ஆயத்துகள் என்னவென்று சொன்னால் விளங்க முடியும் ஒரு சில ஆயங்கள் இருக்கின்றன அதை விளங்க முடியாது அதே தான் எனவே நல்லுபதேசம் பெறுவதற்குண்டான வசனங்கள் அனைத்துமே லகுவாக்கப்பட்டுள்ளன எதை படித்து எதை திறம்பட ஆய்வு செய்து நம்மால் விளங்க முடியுமோ அது விளங்க முடியும் அதை கொண்டு இறைவன் இறைவன் தான் அல்லாஹ் முருகன் தான் என்பதை அறிய முடியும் ஆனா அதே நேரத்துல ஒரு சில வாக்கியங்கள் உள்ளன அதை இன்னொரு பெற முடியாது அதை நபி விளக்க வேண்டிய தேவை ஏற்படும் நபியினுடைய விளக்கத்தை பெற்ற மற்ற அறிஞர்கள் அதை விளக்க வேண்டிய தேவை ஏற்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு கேள்விக்குதான் ஆகும் மனிதர்கள் எழுதக்கூடிய பல்வேறு நூல்களுக்கு நூல்களுக்கே உரையும் தேவைப்படுகிறது கோணாரம் தேவைப்படுகிறது மனிதர்கள் எழுதக்கூடிய பல நூல்கள் இருக்கின்றன அந்த நூலை மற்ற ஏனைய மக்கள் புரிய முடியாது அதை விளக்குவதற்கு பல அறிஞர்கள் அதற்கு உரைகள் எழுதுகிறார்கள் விரிவாக்கத்தை எழுதுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய வாக்கியத்தை அவ்வளவு லேசாக எல்லோராலும் புரிய முடியும் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான ஒரு கேள்விதாகிடும் எனவே அதை ஒரு சில இடங்களிலே அல்லாஹ் ஈஸியாக வழங்குவது போல அமைத்தாலும் இன்னொரு சில இடங்களிலே அதை கொஞ்சம் கடினப்படுத்தி கொஞ்சம் அதை கொஞ்சம் ஊடுருவினால் தான் அதை முழுமையாக தன்னை அர்ப்பணித்தால் தான் விளக்க முடியும் அதே போன்று தான் அல்ல மார்க்க அறிஞர்களுடன் இறைவனுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களோடு நெருங்கினால் தான் அதனுடைய அர்த்தம் புரியும் எனவே அல்லா புரியுறான் பகுன்னா முதசா உகர் முதசாபிகாலம் அம்மல்லதின் செய்வன் யாருடைய உள்ளத்தில் கோளாறு இருக்குமோ நோய் இருக்குமோ அவர்கள் தான் இந்த முத்தசாபியாதான ஆயங்களை பின்பற்றி முனைப்பார் அதாவது எது விளக்குவதற்கு ஈஸியாக இல்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களிலேயே துருவி துருவி ஆழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் யார் உண்மையிலேயே ஈமான் இருக்கிறார்களோ அவரும் சொல்லுவார்கள் இரண்டு விதமான வசனங்களும் நம்முடைய ரச்சகனுக்கு தான் வந்துள்ளது இதுவும் அவனிடமிருந்து தான் அதுவும் அவனிடமிருந்து தான் என்று நம்பி அவர் அதை ஏற்றுக்கொள்வார் அல்லமா அதை வச்சு இனாமுல் ஹசன் சார் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு இந்த குரூஃபை முகத்தால் சம்பந்தமாக பாடம் எடுக்கும்போது சொன்னார்கள் இந்த ஆயத்துக்களை பற்றி யாருக்குமே எதுவும் தெரியாது ஆனால் சில பேருக்கு தெரியும் அது என்ன என்று சொன்னால் அவர்கள் விசாரித்தார்கள் கேட்டார்கள் எதுவுமே யாரும் பதில் சொல்லவில்லை சொன்னார்கள் நமக்கு என்ன தெரியும் என்று சொன்னால் இதை பற்றிய அறிவு அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் என்பது தெரியும் இந்த அலிஃப்லாமே இந்த உருவை பார்த்தா துண்டிக்கப்பட்டு உச்சரிக்கப்பட வேண்டிய வாக்கியங்கள் இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இதுதான் அடிப்படை இயல்பு என்று சொன்னார் இதை ஏற்றுக்கொண்டாரே என்று சொன்னால் மனிதன் இருமாப்புடையவன் அல்லாஹ் பிராணி சொன்னார் மற்ற ஒரு அநியாயக்காரன் அவசரக்காரன் எனவே எல்லா வாக்கியங்களையும் விளங்கும் பொழுது இது மாத்திரம் நமக்கு விளங்கவில்லையே என்ற ஒரு தேடல் அவனுக்கு இருந்துகொண்டே இருக்கும் அந்த தேடலை அல்லா தாலா தடுக்கின்றான் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருக்கிறாரு ஒரு சில இடங்களில் நாம் தேடியும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய இயலாமையை ஒப்புக்கொள்ள வேண்டும் யாரா நீ இலக்கிய வசனம் இதில் எங்களுக்கு பெரும்பாலும் புரிந்துவிட்டது இந்த ஒரு சில விஷயங்கள் புரியவில்லை அது என்ன காரணத்திற்காக என்பது நமக்கு தெரியவில்லை எனவே இன்று வரை அதற்கு யாருமே விளக்கம் தர வரவில்லை அப்படியே ஒரு சில பேர் அது இறைவனுடைய சில அடையாள பெயர்கள் அல்லது சில ரகசியங்கள் என்று அப்படி இப்படி சுற்றி வரைந்து கூறினாலும் கடைசியில் அனைவருமே இதெல்லாம் வெளிப்படையான விஷயங்கள் அல்ல அந்தரங்கமான விஷயங்கள் இதை ஏற்றுக்கொள்வதுதான் நம்ம மீது கடமையுடைய இதில் துருவி துருவி ஆராய்ச்சி கடமை அல்ல என்று கூறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த உச்சரிக்கப்படக்கூடிய ஆரம்ப வசனங்கள் இறைவனுடைய ரகசியங்கள் அந்த ரகசியங்களை அல்லாஹ் ரசூலுக்கு போதித்தானா இல்லையா என்பது நமக்கு திட்டவட்டமாக தெரியாது அப்படியே அவர்கள் கற்பித்திருந்தாலும் அதை உம்மத்தினர்களுக்கு எடுத்து இயம்பக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தான் கொடுக்கவில்லை எனவே அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு இதை பற்றிய விஷயங்களை சொல்லவில்லை ஹதீஸ்களிலே அனைத்து விதமான தப்சீல்களிலும் அது சம்பந்தமான எந்த விதமான ஒரு விஷயங்கள் நமக்கு வரவில்லை தாலிக்கல் கிதாப் லாரை பஃபி இந்த தாலிக்கல் ஆதா தாலிகா என்ற வார்த்தைகள் அரபியில பேசிக்கான வார்த்தை தாலிகா என்று சொன்னால் அது என்ற அர்த்தம் அல் கிதாப் என்று சொன்னால் வேதம் நூல் புத்தகம் கதபா என்று சொன்னால் எழுதுவதே தரும் அல்லாஹ் ஜென்ன ஜல்லசாலா இதை எப்பொழுது சொன்னான்னு தெரியுமா எழுத படிக்க தெரியாத ஒரு சமூகம் அதற்கு மத்தியில் சொன்னான் முதலிலே நபி உண்மை நபி என்று நான் சொல்லுவோம் பெருமானாசலாக அவர்கள் எழுத படிக்க தெரியாத நபி அந்த எழுத படிக்க தெரியாத நபிக்கு முதல் புத்தகமே ஈத்தான் படிகள் என்று வருகிறது அதற்கடுத்து எஹின சிராத முஸ்தகம் யாரெல்லாம் எங்களுக்கு நேரான வழியை கொடு என்று ஒரு அடியால் கேட்கும் பொழுது அதற்கு பதிலாக தாலிகல் கிதாப் எழுதப்பட்ட நூல் இது என்று அவர் இந்த தாலிகா இது இந்த நூல் என்று குறிப்பிடாமல் அந்த நூல் அந்த வேதம் என்று ஏன் குறிப்பிடுகிறான் என்று முஃபஸ்ஸரிகள் அதற்கு விளக்கம் கூறும்போது சொல்கிறார்கள் அல்பாத்தியா என்ற அத்தியாயத்தில் ஒரு அடியான் யாரா எங்களுக்கு நேர்வழியை காண்பி என்று கேட்டான் அல்லவா அந்த நேர்வழி நான் காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் உன்னுடைய துவாவை நான் அங்கீகரித்தேன் அந்த துவாவுடைய பிரதிபலன் என்னவென்று சொன்னால் இதுதான் அந்த இதாயிற்று இதுதான் இந்த சிராத புஸ்தத்தை அந்த எந்த ஹிதாயத்தை நீ தேடினாயோ அந்த ஹிதாயத் இந்த நூலில் உள்ளது என்பதை சொல்வதற்கு இந்த தாலிகா என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான் என்று கூறுகிறார் இப்ப தாலிகர் கிதாப் இந்த வேதம் லா ரைவ எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரைவ் என்று சொன்னால் சந்தேகம் பீகி என்றால் இதில் லா இல்லை லா ரைவா இதில் எந்த விதமான சந்தேகமும் டவுட்டும் இல்லை இப்ப குரான் இரண்டு விதமா அதாவது சந்தேகம் என்பதற்கு அடிப்படையில ஒன்று அந்த வேதத்தில் அந்த கிதாபில் ஏதாவது சந்தேகப்பட தக்க ஏதாவது விஷயம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதில் கணக்கு அது தவறு உள்ளது அதே நேரத்தில் அது சரியாக உள்ளது கரெக்டாக உள்ளது ஆனால் விளங்கக்கூடியவர்களுக்கு அது விளங்கவில்லை அவர்கள் விளங்கக்கூடிய அந்த தன்மை குறைவாக மதிநுட்பம் குறைவாக உள்ளது என்று சொன்னால் ஒரு கிதாப் முழுக்க முழுக்க சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருந்தாலும் கூட இவருடைய மதிநுட்பத்திற்கு இவருடைய அந்த அறிவுக்கு வரவில்லை அதனால் அந்த கிதாப் சக்குடையதாக சந்தேகத்துடையதாக ஆகாது எனவே இந்த கிதாபில் அடிப்படையில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதை அல்ல ஆர்வத்திலேயே தெளிவாக்கலாம் சந்தேகத்திற்கு இடமில்லாத லா ரைபா என்று சொன்னால் சந்தேகம் என்று சாதாரணமா இல்லை எந்த விதமான சந்தேகம் இல்லை என்ற அர்த்தத்தை உச்சரிக்கக்கூடிய வெளிவரக்கூடிய ஒரு பதத்தை எல்லாம் அங்கே வதாலிகர் கிதாபு ஆலயபி இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உண்மையானது சத்தியமானது இது யாரும் எந்த ஒரு சிறு ஒரு குறையும் சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் குரானை பற்றி விமர்சனம் செய்யாமல் யாருமே இல்லை இன்று வரை குரானை விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த விமர்சனம் எல்லாம் வழிகேட்டை மெய்ப்பிக்க வேண்டும் வழி தவறக்கூடியவர்களை அதிகப்படுத்த வேண்டும் உண்மையான மோமின்களுடைய பாதையை கிளறிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தானே ஒழிய அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இதாயத்தை கொடுக்காத காரணத்தினால் தானே ஒழிய இது குரானுடைய அடிப்படையிலேயே தவறுள்ளது என்ற அடிப்படையில் அல்ல ஏனென்று சொன்னால் எந்த காலத்தில் இது இறங்கியதோ அந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த குரானில் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை மீறி மீறி சொன்னால் என்ன சொன்னார்கள் இது சிகர் இது ஒரு சூன்யம் அல்லது இது ஒரு கவிதை அல்லது இது ஏதாவது ஒரு மந்திரவாதிகளுடைய ஒரு வரிகள் மாயச்சா என்று இப்படித்தான் ஆரம்பத்திலே சொன்னார்களே ஒழிய இது தவறாக உள்ளது கருத்து வேறுபாடு உள்ளது இது நமக்கு புரியாத விதத்திலே உள்ளது இது இலக்கிய அந்த இலக்கண அந்த அடி சோட்டை பின்பற்ற என்று யாரும் மருகம் ஆக தாரிகள் கிதாபு தாரை புதன் முதலில் புத்தகை இந்த கிதாப் முத்தகைகளுக்கு இறை அல்லாவை அஞ்சு நடக்கக்கூடிய முத்தகைகளுக்கு இது இதாயத்தான் உள்ளது நேர்வழியாக உள்ளது ஏற்கனவே சொன்னான் இந்த குரான் இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் முத்தகைகள் நேரான இறை பக்தியாளர்கள் அல்லாவை பயந்து அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு இது நேர்வழி காட்டும் ஆனால் நாம் தெரிந்து வைத்திருப்பது என்று சொன்னால் குரான் என்பது வெறும் முத்தகைகள் தகுவா உடையவர்களுக்கு மாத்திரமல்ல பாசுகைகள் பாவிகளுக்கும் கூட இதாகத்தான் காப்பிகளுக்கும் இதாகத்தான் ஆனால் அல்லாஹ் இங்க சொல்கிறான் முதலில் முத்தகை எனவே நாம் ஏற்கனவே சொன்னது அந்த ஹிதாயத்துடைய மூன்று கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரியின் அடிப்படையில் எல்லா படைப்பினர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருகிறான் அதில் யாருக்கும் விதிவிலக்கல்ல காவிர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மற்ற ஏனைய அனைத்துமே அதில் அடக்கம் அதே போன்று இதாயத்துடைய மூன்றாவது ஒரு தரதா ஒன்று உள்ளது அது ஹாஸ் குறிப்பாக நல்லடியார்களுக்கு கிடைக்கும் அந்த மூன்றாவது பிரத்யேகமான விசேஷமான ஹிதாயத்தை தான் நீங்க சொல்லப்படுகிறது முதலில் புத்தகை இரண்டாவது இதாயம் ஒன்று உள்ளது அந்த இரண்டாவது ஹிதாயத்து தான் சாதாரணமாக காவிர முஸ்லிம்களுக்கு நபிமார்கள் மூலமாக கிதாபுகள் மூலமாக கிடைக்கப்படக்கூடியது யார் இறை வசனங்களை கேட்டோ அல்லது நபிகளுடைய போதனைகளை கேட்டோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அது அவருடைய இதாயம் ஆனால் அல்லாஹ் குரானிலே வாலிபீன்களுக்கு அநியாயக்காரர்கள் இதாயத்தை தருவதில்லை பாசஜன்களுக்கு பெரும் பாக்கிகளுக்கு ஹிதாயத்தை தருவது என்று சொன்னால் இந்த மூன்றாவது கேட்டகரியில் இருக்கிற ஸ்பெஷல் ஹிதாயம் இதுதான் அவனுக்கு கிடைக்காது இந்த ஹிதாயத்துக்கு பெரும் தௌஃபீல் யாரெல்லாம் எங்களுக்கு தௌஃபில் செய்வாயாக யாரெல்லாம் எங்களுக்கு நல்ல அமல்களை செய்வதற்குண்டான சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துவாயாக இதுதான் தௌஃபீல் தான் ஹிதாயம் இந்த ஹிதாயத்தை எல்லாம் சொல்கிறான் எங்களுக்கு இது ஹிதாயத்தாக இருக்கும் இதற்கு மாற்று முத்தத்தின் அல்லாதவர்களுக்கு இது விதாயத்தாக இருக்காது என்று அல்லா சொல்லவில்லை இங்கே உதவி முத்தகின் என்று சொன்னால் இந்த குரான் என்பது அல்லாவை அஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு இதாயத்தாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறானே ஒழிய அஞ்சு வாழாதவர்களுக்கு இது இதாயத்தாக இருக்காது என்று சொல்லவில்லை எனக்கு சொன்னால் இன்று வரை குரானை படித்து அதனுடைய பெரும் வாக்கியங்களை பார்த்தே எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இன்று வரை முஸ்லிமாய்க்கு இருக்கிறார் குரான் என்பது வெறும் முத்தகங்களுக்கு மாத்திரம் பொருத்தமாக இருக்குமே ஆனால் உலகத்தில் முத்தகங்களா இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே குறைவாக தான் இருப்பாங்க ஒட்டுமொத்த உலகத்துடைய மக்கள் எண்ணிக்கை பார்க்கும் பொழுது இறைவனை முழுக்க முழுக்க அஞ்சு ஒழுகி நடக்கக்கூடியவர்கள் மிக குறைந்த விகிதாச்சாரத்தில் தான் இருப்பார்கள் பெரும்பான்மையானவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் ஆக ஒரு குறுகிய ஒரு சமூகத்திற்கு மாத்திரம்தான் இந்த ஹிதாயத் சொன்னால் குரான் சுருங்கிவிடும் எனவே அது அர்த்தம் அல்ல அந்த தௌஃபீக் அந்த இதாயத்தை ஹாசா பிரத்யேகமான இதாயத் என்பது எல்லோருக்கும் இதாயத்தான் இப்படிப்பட்ட நல்லடியாரனுக்கு அது பிரத்யேகமாக அது தௌஃபிகாக ஒரு சேரும் என்று அல்லா தாலா அதை அடையாளப்படுத்தினார் இந்த பக்ரானுடைய ஆரம்பத்திலே அலிஃப்லாமி தாலிகல் கிதாபு ஆரைவீனி முதலில் முத்தகையில் நேர்வழி காட்டக்கூடிய இதாயம் இது எந்த ஹிதாயத்தை நீங்கள் அல்பாத்திஹா என்ற அத்தியாயத்திலே கேட்பீர்களோ அந்த ஹிதாயத்தாகத்தான் இந்த புராணை நாம் இறக்கி இருக்கிறோம் இருக்கிறோம் இதில் முழு புராணையும் நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் ஜலசனத்தலா ஆரம்பத்திலே இதில் வடிவமைத்திருக்கிறான் அல்லாஹ் ஜலசனத்தலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஸ்பெஷல் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய ஹிதாயத்தை நம் அனைவருக்கு தருவானாக நேரம் நெருங்கிவிட்டது ஒரு பத்து நிமிடம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் இன்ஷால்லா இந்த குரானுடைய இந்த வகுப்பு அடுத்தடுத்து வரும் பொழுது ஒரு பத்து நிமிடங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியர் பண்ண வேண்டும் ஏதாவது ஒரு கேள்வி குரான் சம்பந்தமாக என்று சொன்னால் கேட்கலாம் எழுதியோ அல்லது வாய் வழியாகவோ கேட்பதற்கு ஆமின்னு ஆமின்னு அது நம்மளுடைய தழுவலே அது அது ஆமேன் அப்படிம்பாங்க அவங்க ஆமீன் ஆமீன்கிறவங்கள இதே புராணுடைய அதிசுடைய வார்த்தை இதை வந்து அவங்க ஆமே அப்படிங்கிறாங்க அதாவது கிறிஸ்தவர்கள் யூதருடைய விஷயங்களை நிறைய நம்மள மாதிரி நிறைய இருக்கும் ஏன் அப்படின்ட்டு அசல் இஸ்லாம் தான் அந்த அசல் இஸ்லாத்தத்தை அவங்க கொஞ்சம் எனது அதை மாற்றி அதை அவர்களுக்கு சாதமா ஆகிறாங்க ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை நம்ம சொல்வதற்கு தான் குரான் ஹதீஸ்ல வந்து ஆதாரம் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஈசா அலி இஸ்லாம ஜேசஸ் முடிப்பாங்க மூசால மோசஸ்பாங்க அதே பேரு தான் ஆனால் அது அந்த அவருடைய மொழிக்கும் அவருடைய உச்சரிப்புக்கும் கொஞ்சம் மாறும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி மாற்றிக்கிறாங்க இப்ராஹிம் அது ஒரு சூறா முதல் சூறாவே அதாவது முதல் ஜுசுன்னு சொல்றோம்ல அந்த ஜுசுக்கு கட்டுப்பட்டதே அது ஆனா அது கட்டுப்பட்டது படாதுன்னு சொல்ல முடியாது அது தனித்துவமான ஒரு சொல்லாது கொஞ்சம் படிச்சுட்டு வரணும் அப்பதான் கேள்வி வரும் எப்படி கேட்கலாம் தப்பா அதனால அந்த முன்னாடியே செய்ய அதை பார்த்துப்பாங்க இமாம வந்து அதெல்லாம் ஓதித்தே ஆரம்பிப்பாரு சவுண்ட ஓதக்கூடாது ஓதிட்டு ஓதுவாரு அவங்க அது உள்ள கருத்து நம்ம அதாவது நீங்கள் எந்த மதத்தில் இருக்கீங்க அனபி மதம் தானே அனபி மதப்படி அவது பில்லாய் மசைத்தான் அதாவது பிஸ்மில்லாரும் மெதுவாக ஓதும் மெதுவாக ஓதிட்டு அல்ஹம்து மட்டும் சத்தனம் ஓதும் ஆனால் இமாம் வந்து அதை ஓதிட்டு ஓதுவார் ஆனால் அது ஓதாமலும் ஓதினா தொழுகை பிரச்சனை இல்லை தொழுக்கூடியவன் தொழுக்கூடியவன் அது ஓதுவது வாஜிப்பு அவசியங்கிறது கிடையாது முறைகள் சுண்ணத்தான முறை அது இல்லாட்டி